இப்பெல்லாம் ஃபேஸ்புக்ல லொல்லு ரொஃபுலு ஆரோ எஃப்லுங்கிறாங்க அந்த சிரிப்புக்கெல்லாம் ஒரு சொரமே இல்லைங்க நான் சந்தோஷப்படுறேங்க சமூக வலைத்தளங்கள்னா சோசியல் நெட்ஒர்க்கிங் தமிழ் இன்னைக்கு காத்தால தான் பார்த்தேன் நான் ஐயோ கடவுளே அப்படின்னு நினைச்சேன் ரெண்டு தடவை கண்டினியூஸாக சொல்ல முடியுமா நினைச்சேன் சரி அப்புறம் ஒன்றும் வராட்டி எழுத்தாளர் கூட்டு கேட்டுக்கலாம் நினைச்சேன் எழுத்தாளர் வந்து அமெரிக்கன் தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு நான் அமைச்சர் மாதிரி வந்திருக்கேன் ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருந்தது ஸ்பீக்கர்ஸ்லாம் very entertaining and very knowledgeable பட்டிமன்றம் ரொம்ப பிடிச்சது இதயம் முரளி மாதிரி பூவை வந்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு தான் சுத்திட்டு இருந்தாங்க ஐ திங்க் பாக்குறப்பே உங்களுக்கு தெரியுது என்னங்க செல்போன் யூஸ் பண்ண முடியல இது பண்ண முடியல யூஸ் பண்ண முடியல வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியல பேஸ்புக் முடியல ஒரு வாரம் மெசேஜ் எல்லாம் இதாயிருச்சு நான் ஒரு வாரம் லீவ் போட்டு பார்த்தா தான் நல்லா முடியும் இப்பெல்லாம் பல்ல தேய்க்கிறாலும் இல்லையோ காலையில இருந்த உடனே செல்ல தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் ரெசிபி அனுப்பிச்சா மொத்தத்துல நூடுல்ஸ வச்சு நல்லா விருந்துகளா சாப்பிட்டுட்டு படுத்தோம் நாங்க அவருக்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது உட்காந்து உட்காந்து வந்தான் அப்படியே ஸ்டால் பண்ணி ஸ்டால் பண்ணி ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினான் மெசேஜ் அது நேத்து பார்த்த மெசேஜா வந்திருக்கும் திருப்பி பாடுறாங்க பட்டிமன்றம் ஆஹா ஓஹோ ரொம்ப நல்லா இருந்தது எனக்கே டேக் பார்ட் பண்ணணும்னு ஆசையா இருந்தது இவ்வளோ நல்லா இருந்தது இந்திரா காந்தி செத்துட்டாங்களா அந்த மாதிரி வகையா இவங்க அந்த மாதிரி வகை புரிய மனுஷனுக்கிட்ட மூட போயிடுச்சு நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணுது ஒரு செகண்ட்ல எனக்கு இது தேவை இது சலாபம் தானே இதுக்கு இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது ட்ராவல் பண்ணலாம் இதுலலாம் மூழ்காம நீங்க அதை நீங்க என்ன பண்ண போறீங்கிறது மட்டும் கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு ஒரு கமெண்ட் ஒரு டாலர் ஒரு கனெக்ஷன் நீ வச்சிருக்கனா ஒரு வருஷத்துக்கு ஆண்டு சந்தா நூறு டாலர் சொல்லி பாருங்க ஃபேஸ்புக்கை காதாங்கடிக்கு போட்டு பேசுமா சாப்பிட்டு போயிடுவான் ஷேப் பண்ணிட்டு நீட்டா ட்ரிம்மா இருக்கிறாரு வைஃப் செய்ய முடியாதத வராத லைக் செஞ்சிருச்சு பாத்தீங்களா highlight of the program is particular really liked it இவருக்கும் வாட்ஸ்அப்புக்கும் ஏழாம் பொருத்தம் தமிழ்ல பிடிக்காத வார்த்தை மன்னிப்பது ஒரு துப்பாக்கியோட அலையிற ஆளு பத்திரமா இருந்துக்குங்க பட்டிமன்றம் பாராட்டு மன்றமாகவே அமைந்தது இதை நீங்க வந்து பத்து பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னாக்கா உங்க போன் வந்து ரெண்டு மணி நேரம் சார்ஜ் ஆகிக்கும் அப்படின்னா அங்க ஆண்டிப்பத்தில இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லைக் போடுவாங்க அதை பார்த்து சந்தோஷத்துல பத்து நாள் அண்ணன் மிதப்பாரு பட்டிமன்றம் highlight of the event thank you Seattle Tamil Sangam அருமையான ஸ்டேட்டஸ் அதை பார்த்து மெசல் ஆயிட்டேன் யாருங்க யாருங்க நண்பர் எவங்க லைக் போடுறான் எல்லாம் கடுப்பு லைக்கு